வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ராகம் காப்பி தாளம் ஆதி பக்தர்கள பிரிய நிர்த்தனடி தீடும் பக்ஷி நடத்திய கொக பூர்வ பக்ஷி தட்சிண உத்தரதி குல பக்தர்கள்ளார் போதும் எனவோதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகழை சிறிதடியேனும் செப்பனவை துலகில் பரவ தெரிசித்த அனுகிரகம் அறவீனே கத்திய தத்தை கலைத்து வீழ தீரி கற்கவனீட்டேரி திணைக்காவல் கச்சகுரத்தி குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டியனைத்த பன்னிரு தோல சக்தியை ஒக்க இடத்தினில் வைத்த தகப்பனும் மெச்சிடமறை நூலி தத்துவ தற்பன முரட்சிய முணர்த்திய சர்ப்பகிரி சுர பெருமானி துவ சத்தமிகு தத்திரு புகழை கிரி தடியேனும் செப்பறவை துலகில் பரவ தெரி கிரகம் மரவே